முஸ்லிம் உலகின் அடுத்த அம்சம் மரபுரிமை இன்றைய மரபுரிமையில் கடந்த வாரம் இடம்பெற்ற சுல்தான் நூர்தீன் ஜங்கி பற்றிய தொடர்ச்சி இடம்பெறுகிறது வழங்குகின்றார் சக செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் ஏ நவாஸ் டமஸ்கஸ் நகரம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு எங்கும் ஒரே அமைதி தகஜ தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் உலக முஸ்லிம்களின் காவலர் சுல்தான் நூருதீன் ஜங்கி அவர்கள் உறங்க ஆரம்பித்தார் சுல்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் திடீரென்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் புனித ரவுலா ஷரீப் காண்பிக்கப்பட்டது அதற்கு பக்கத்தில் நீல நிற கண்களை உடைய இரண்டு மனிதர்களும் இருந்தார்கள் வெளிச்சம் வீசிக் கொண்டிருந்த ஓர் அழகான மனிதர் தோன்றி இவர்களிடமிருந்து என்னை பாதுகாப்பாயா என்னை பாதுகாப்பாயா என்னை பாதுகாப்பார் என்று சொன்னதும் சுல்தான் நூருதீன் சங்கி அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள் உடனே உழு செய்து கொண்டு இரண்டு ரக்காத் நபில் தொழுதார்கள் படுக்கைக்கு சென்றார் சுல்தான் முதலில் கண்ட கனவை மீண்டும் அவர் கண்டார் மீண்டும் உழு செய்துவிட்டு தூங்கச் சென்றார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களின் ஜியாரத்தும் நீல நிற கண்களை உடைய இருவரும் முகத்தில் வீசிக் கொண்டிருந்த மனிதரும் காண்பிக்கப்பட்டார் அமைதி இழந்துவிட்ட சுல்தான் நூருதீன் ஜங்கி அவர்கள் தனது ஆலோசகர் ஜமாலுத்தீனிடம் கனவை பற்றி கூறினார் நீங்கள் உடனடியாக மதீனா செல்லுங்கள் என்றார் ஜமாலுத்தீன் பயணம் ஆரம்பித்தது பதினாறு நாட்களின் பின்னர் சுல்தான் மதீனா நகரை சென்றடைந்தார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் நுழைந்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையை நிறைவேற்றினார் சுல்தான் நூருதீன் ஜங்கி அவர்கள் சுல்தான் நூருதீன் ஜங்கி அவர்கள் மதீனாவாசிகள் அனைவருக்காகவும் விருந்துபசாரம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தார் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்பது சுல்தான் அவர்களின் கண்டிப்பான உத்தரவு மதீனாவாசிகள் அனைவரும் விருந்தில் கலந்து கொண்டார்கள் ஆனால் கனவில் காட்டப்பட்ட நீல நிற கண்களை உடைய இருவரும் விருந்தில் பங்கேற்கவில்லை இது சுல்தானுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது இறுதியாக அங்கே வந்த ஒருவர் வெளியூரைச் சேர்ந்த இரண்டு வணக்கவாளிகள் வந்திருக்கிறார்கள் இருவரும் ரவுலாக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் இவர்கள் அமல்களில் தான் இருப்பார்கள் பொது நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதில்லை என்று சொன்னார் சுல்தான் நூருதீன் ஜங்கி அவர்கள் இருவரையும் காணச் சென்றார் ஆச்சரியம் கனவில் வந்த நீல நிற கண்களை உடைய இருவர்களும் அங்கே இருந்தார்கள் ஆனால் இருவரும் சாலிகான மனிதர்களைப் போன்று தென்பட்டார்கள் ரோலா ஷரீபுக்கு பக்கத்தில் பக்திபூர்வமாக நின்று கொண்டிருந்தார்கள் இவர்களது நடவடிக்கை எந்த சந்தேகத்தையும் சுல்தானுக்கு ஏற்படுத்தவில்லை சுல்தான் நூருதீன் ஜங்கி அவர்கள் மறுநாள் ரோலாவின் பக்கம் சென்றார் அங்கே ஒரு தொழுகை விரிப்பு காணப்பட்டது அருகில் சென்று தொழுகை விரிப்பை அகற்றினார் அதற்கு கீழே ஒரு பலகை இருந்தது சந்தேகம் ஏற்பட்டதால் பலகையை அகற்றி பார்த்தால் சுல்தான் சுல்தான் நூறுதீன் ஜங்கியின் உடல் நடுநடுங்கி போனது அதிர்ந்து போய்விட்டார் சுல்தான் அவர்கள் அங்கே ஒரு சுரங்க பாதை வெட்டப்பட்டிருந்தது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் அடக்கு ஸ்தலத்தை நோக்கி சுரங்கம் வெட்டப்பட்டது உடனே இருவரையும் கைது செய்தார் சுல்தான் அவர்கள் விசாரணை ஆரம்பமானது கைது செய்யப்பட்ட இருவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன நாங்கள் ஐரோப்பாவிலிருந்து வந்திருக்கிறோம் நபிகள் நாயகத்தின் உடலை திருடுவதற்காக வத்திக்கானிலிருந்து எம்மை அனுப்பி வைத்தார்கள் என்று உளவாளிகள் இருவரும் பதிலளித்தார்கள் இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் ஜியாரத்தை சுற்றி ஆழமான அகழியை வெட்டுமாறு சுல்தான் பணிப்புரை வழங்கினார் அதற்கு செம்பினால் ஆன பாதுகாப்பான வேலியை அமைக்குமாறும் அவர் உத்தரவிட்டார் அன்று முதல் இன்று வரை சுல்தான் அமைத்த பாதுகாப்பு வேலி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் காசிம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் ஷேக் சாலிஹ் அல் உதைமீன் அவர்களின் மாணவருமான கலாநிதி சாலிஹ் அல் சாலிஹ் அவர்கள் நூர்தீன் ஜங்கி அவர்களின் வாழ்வில் நடந்த இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றார்